ஜானேனகி பிரமாணேன அவகந்து இஷ்டம் பிரம்மா ஞானங்கிறது இப்போ பிரமாண ஸ்தானத்தில் இருக்கு பிரமாணம்னா சாதனம் சாதன இது இருக்கு சாதனத்தால நாம் அடையக்கூடிய சாத்திய ஸ்தானத்தில் இருக்கிறது அவகதி அவகந்தும் இஷ்டம் பிரம்மா பிரம்மாவகதிக்கு புருஷார்த்தா பிரம்மாவகதி பிரம்ம பிரம்மஸ்வரூபாவகதி இருக்கு அதுவே நமக்கு ஆனந்த சாட்சா்காரமானதுனால அதுவே புருஷார்த்தம் ஞானத்தை பிரமாணம்னு விவகாரம் பண்றது இந்த இடத்துல எது சொன்னாங்க பிரத்யக்ஷ சரம விற்த்தியே ஞானம்னு சொல்றாங்க அகண்டாகார விற்த்தின்னு சொல்றோம் அந்த அகண்டாகார விற்த்தியே சாட்சா்காரம் தானே பிரம்ம சாட்சா்காரம் தானே அந்த சாட்சா்காரம் சாதனம் அதனால அபிவியக்தமாகக்கூடிய சைதன்யம் சாதம் ஞானேனி பிரமாணேன அவகந்தும் மிஷ்டம் பிரம்மா இந்த இந்த விவகாரம் அநேகமா இருந்து இவர்கள் இவருக்கு வந்து தியானம் தியான சாதனம் அப்படின்னு சொல்றதுக்கு பிரமாணம்னு தியான சாதனத்தை தான் சொல்றது தியானத்தை பிரமாணம்னு சொல்றதற்கும் வழக்கம் மற்ற சாஸ்திரத்துல இல்லை இப்ப இந்த தியானேனகி பிரமாணேன தியானமே பிரமாணம்னு போட்டுருக்க தியானம் பிரமாணம்னு சொன்னா ஞானத்துக்கு எது பிரமாணமோ அதாவது மகா வாக்கியம்னு கொடுக்கணும் மகா வாக்கியம் தானே பிரமாணம் அப்ப மகா வாக்கியனி பிரமாணேன அவகந்தும் இஷ்டம் பிரம்மா அப்படின்னா இந்த வாக்கியம் அமைஞ்சிருக்கணும் ஏன்னா பிரம்மசாட்சா பிரம்மாவதி வரத்துக்கு பிரமாணம் என்ன மகா வாக்கியம் ஆனா இவர் அப்படி போடல மகா வாக்கிய ஜன்ய தியானம் இருக்கு மகா வாக்கியத்தினால வரக்கூடிய விற்பி ரூப தியானம் அந்த விற்பி ரூப தியானத்தையே பிரமாணம்னு விவகாரம் பண்ணுறாரு இந்த இந்த விவகாரத்துல என்ன உபபத்தின்னு கேட்டா இது மீமாம்சையில் அவர் சொல்லியிருக்காங்க தியானத்தையே பிரமாணம்னு சொல்ற விஷயமும் உண்டு தியான ரெண்டு விதமா விவகாரம் ஏற்படுறது கடஜானம் வந்தாச்சுன்னா கடோ மம பாதி எனக்கு கடன் தெரியுது அதே மாதிரி கடம் அகம் ஜானா கடம் அகம் ஜானாமின்னு சொன்னா அந்த ஞானம் என்னிடத்துல இருக்கா மாதிரியும் கடகா பாட்டின்னு சொன்னா அந்த பானம்ங்கிறது கடத்துல இருக்கிறது தெரியும் இல்லையா அப்ப பானம் தியானம் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பானம்ங்கிறது வேற தியானம்ங்கிறது வேற தியானம்னு சொன்னா அதுக்கு கர்மா சொல்லணும் கிம் தியானா தியானத்துக்கு என்ன விஷயம் ஆனா பானம்னு சொன்னா அதுக்கு ஆசிரியம் தான் சொல்லணுமே தவிர கிம் பாத்தி அதுக்கு கர்மா சொல்ல வேண்டிய இல்லை அப்ப இந்த ரெண்டுல தியானம் தியானம் அப்படிங்கிறதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா நமக்கு தியானம் வர்றதுனால விஷயத்துல பிரகாசம் ஏற்படுறதுன்னு ஒன்று சொல்றேன் பிராகத்தியம் இது சாதாரண விஷயத்துல நான் சைத்தன்யத்துக்கு இன்னும் வரல சாதாரண கதாதி விஷயத்துல பிரத்யமான தியானம் வரைக்கு நமக்கு தியானம் வந்ததுனால விஷயத்துல பிரகாசம் ஏற்படுறது இந்த தியானம் வரதுக்கு முன்னாடி விஷயத்துல பிரகாசம் இல்லை இந்த ஞானம் வந்ததுனால பிரகாசம் ஏற்படுது அந்த பிரகாசங்கிறது தான் பானம் அது வேற இது வேற இந்த பிரகாசத்தையே பலமாக விவட்சித்தோம்னா அப்ப இந்த ஞானம் அந்த அந்த பலத்துக்கு சாசனம் பிரமாணம்னா பிரமைக்கு சாசனம் விஷயத்துல ஏற்படக்கூடிய அந்த பிரகாசத்தை ஞானம்னு வச்சிருந்தோம்னா அதுக்கு சாதனமான இந்த ஞானம் அதுக்கு பிரமாணம்னு சொல்லலாம் ஆக ஞானத்தை பிரமேயம் வச்சிருந்தோம்னா ஞானத்துக்கு கரணமான இந்திரியம் மகாவாக்கியம் சப்தம் இதெல்லாம் பிரமாணம் அந்த விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரகாசத்தை பலமாக வச்சிருந்தோம்னா இந்த விற்பி ரூப ஜானம் இருக்கு இதுவே பிரமாணமாகும் பிரகிருதத்துல அவன் எதை பிரகாசம் பிரகாசம்னு சொல்றோமோ அதை வேதாந்த சாஸ்திரத்துல அபிஜித்த சைதன்யம்னு சொல்றது இவனுக்கு இந்த விற்பி ஏற்படுறதுனால விஷயாவச்சின்ன சைதன்யத்துல ஆவரண பந்தம்ங்கிற பலம் ஏற்படும் அதனால அந்த சைத்தன்யம் அபிவியக்தமாகி பிரகாசிக்கிறது இதைத்தான் அபி அபித்தியத்த சைதன்யம் தான் பிரகாசம் அதுவே அவகதி இப்போ அதை நாம வந்து நமக்கு அபிவிருத்தி தான் முக்கியம் ஆவரண நிவர்த்தி தான் இப்ப தேவை பிரம்ம விஷயத்துல ஆவரண நிவர்த்தி தான் தேவை இப்ப ஆவரண நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு சாதனமாக இருக்கிறது மகாவாக்கிய ஜன்ய ஜானம் மகாவாக்கியங்கிற பிரமாணத்தினால வரக்கூடிய அகண்டாகார விருத்தி ரூப தியானமும் அபிவியக்திக்கு சாதனமாக இருக்கிறதுனால இந்த பாஷ்யத்துல பிரமாணம்னு சொல்லப்பட்டிருக்கு ஞானியனகி பிரமாணேன அவகந்தும் இஷ்டம் பிரம்மா பிரம்மாவகதேகி புருஷார்த்தா நிச்சேஷ சம்சார பீஜ அவித்யாது அனர்த்த நிவர்த்தனா போட்டார் இந்த சாட்சா்காரம் ஏன் புருஷார்த்தம் அப்படின்னு கேட்டாக்க வித்திரூப சாட்சா்காரம் இது அனர்த்தத்துக்கு போக்குறது அதாவது நான் சொன்னேன் துக்க நிவர்த்திக்கு சாதனமாக இருக்கிறதுனால இதை புருஷார்த்தம் இது சொத புருஷார்த்தம் இல்லை துக்கத்திற்கு சாதனமா இருக்கிறதுனால புருஷார்த்தம்னு காரணம் வேற காமிக்கிறார் என்ன துக்கம்னா சர்வ துக்கம் விசேஷ சம்சார வீத அவித்யாதி அனர்த்த நிதர்சனம் அதை நாசம் பண்றதுனால இது புருஷார்த்தமா இருக்கும் தஸ்மாத் பிரம்ம ஜிஜாதி தப்னம் இதுவரை பிரம்ம ஜிஜாதிங்கிறது ஒன்று ஆரம்பிக்க வேண்டியது என்னாச்சு சுத்திர வியாக்கியானம் பண்ணிக்க சாதனத்துக்கு சம்பத்தி இருக்கு காரணத்துக்கு சம்பத்தி இருந்தால் முமுட்சை வரும் முமுட்சை இருக்கிறதுனால மோட்சத்துக்கு சாதனங்கிறது பிரம்ம ஜானம் ஒண்ணுதான் பிரம்ம ஜானத்துல இச்சை வருது நியாயமா ஏன்னா எதுல இச்சை இருக்கு மோட்சத்துல இச்சை இருக்கு அப்படின்னா அதுக்கு உபாயம் என்ன பிரம்மாவுல தெரிஞ்சு புரிகிறார்களா பிரம்ம ஜானம் அப்படியானால் அந்த பிரம்ம ஜானத்துல ஈச்சை இருக்கு அந்த இச்சை வந்துதான் விசாரம் பண்ண வேண்டியது தஸ்மாத் பிரம்ம விஜிஜாசித்தவியம்னு சூத்திரார்த்தம் இப்போ இன்னொரு ವರ್ಣಕಂ ಆರಂಭಿಕ ಇಲ್ಲ ಪ್ರತ್ಯಕ್ಷ ಜ್ಞಾನ ಅಖಂಡಾಕಾರ ವೃತ್ತಿಯಲ್ಲಿ ಚಪಣೆ ಅಂತಜ್ಞಾನ ಅಖಂಡಾಕಾರ ವೃತ್ತಿ ಅಖಂಡಾಕಾರ ವೃತ್ತಿ ರೂಪ ಜ್ಞಾನத்தையே இந்த பிரமாணம்னு சொல்றா ஏன்னா அதனுடைய பலத்தை அபேட்சித்து இதை சாதனமாக சொல்றதுனால இப்ப இன்னொரு விஷயமா இருக்கு பிரம்ம விஷயத்தை ஜிஜாசை வருதுன்னு சொல்லுகிறேன் அது வரும் வர முடியாதுன்னு திரும்பி ஆட்சேபம் பிரம்ம வரவே முடியாது ஏன் பிரம்மங்கிற ஒரு பதார்த்தம் லோகத்துல பிரசித்தம் இல்லை நம்ம விவகாரத்துல பிரம்மம் வருது இல்லை அதை ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஸ்ருதி வாக்கியத்தினால்தான் தெரிஞ்சின்றான் ஸ்ருதி வாக்கியத்தினால் அவன் தெரிஞ்சிட்டானே ஆனால் அது திருப்பும் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்க முடியாது ஏன்னா வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானம் நிச்சய ரூபமாகத்தான் வந்தாகும் நிச்சயமா அதோடைய சுரூபம் நல்லா தெரிஞ்சு கொடுக்கணும் அதுக்கு மேலே தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன வாசி இருக்கு அதனால சுத்தி வாக்கியத்தினால பிரம்மத்தை பத்தி இவன் தெரிஞ்சிருக்கானே ஆனா அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவும் பாக்கி இருக்கனால பிரசித்தமாயிடுச்சு அந்த விஷயத்துல இவருக்கு ஜீஜியாக வராது சரி பிரம்மத்தை போதிக்கக்கூடிய சுத்தி வாக்கியத்தை இவன் கேட்டதே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படியும் அப்ப பிரம்மன்னா என்னன்னே தெரியாததுனால பிரம்ம விஷயத்துல இவனுக்கு ஜீஜியாக வராது அதனால பிரம்ம ஜீஜியாக எப்படியுமே வர முடியாதுன்னு ஒரு ஆட்சி शास्त्र प्रमाणम प्रसिद्धम अप्रसिद्धम प्रमाण्या प्रतिसंघ तथा लोकप्रतिसंघ निमित्त लय शास्त्र प्रतिसंमाख्या शास्त्र मूलமான ஞானந்தரமக்கப்படி தெரிഞ്ഞിட்ட காரண வேண்டியதயா தெரிഞ്ഞിட்டார்னு சொன்னால் எதி प्रसिद्धம் ந விஞ்ஞானிதபயம் அகாப்ரசிદ્ધம் शास्त्र சைல பிரமொசொபதிய கேட்கிறது என்னன்னா நைவ சக்யம் விஞ்ஞானதம் சர்வ தானு விஞ்ஞானிங்கிறது வர வேண்டியாயே அப்போ எப்படி பிரம்ம ஜிஜாசை விசாரத்தா பிரம்ம ஜிஜாசைன்னு சொல்றாரு உச்சதே நைவ சத்தியம் ஜிஜாசம் அஸ்தி தாவத் பிரம்மா నిత్యబుద్ధ బుద్ధముక్త స్వభావం సర్వజ్ఞం சர்வசக்தி సమన్వயம் அது முதல்ல பாஷ்யக்காரன் சொல்றா உங்களுக்கு இப்ப என்ன பண்ணும் சாஸ்திரத்தினால பிரம்ம பிரசித்தி வந்தால் பூர்ணமாக தெரிஞ்சிருக்கிறதுனால இச்சை வராதுன்னு இல்லை கேட்கவே இல்லைன்னு சொன்னால் பிரம்மசப்தத்தையே கேட்டது கிடையாதுன்னா அப்பவும் இஷ்டம் வராது இல்லை இப்போ ரெண்டும் கட்டான நடுவில் இருக்கக்கூடிய ஆசாமி வேணும் பிரம்மம்னு தெரியும் பிரம்மம்னு ஒன்று உண்டு ஆனால் அது என்னதுன்னு தெரியாது அப்படி வரலாம் அப்படி வரத்துக்கு யாரையோ ஒருத்தர் குடிக்கணும் எப்படி குடிக்கிறது சாஸ்திரம் மூலமாக படித்தவனை குடிக்கிறது சிரமமா இருந்தது அப்படியே குடிக்கலாம் நியாயமா ஆனாலும் இதற்கு இருக்குன்னு பாருங்க சாஸ்திரத்தை பார்க்க பிரம்ம இவ்வளவு பாக்குறான் பிரம்மம்னு ஒரு பதம் இருக்கு அவ்வளவுதான் தெரியும் அர்த்தங்கள் தெரியும் அப்படின்னா பிரம்மங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கலாம் பிரம்மா காட்டணும்ல கேட்டா அது பிரக சாத்துல இருந்து இந்த பிரத்யம் வந்து பிரம்மாமி சப்தம் பற்றி வருதுன்னு அதை கொண்டு போகிறது அப்படின்னா ரொம்ப பெருசு மகத் அப்படின்னு கிடைக்கிறது மகத்னு சொன்னாக்கா ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றது திருக பரிச்சேதர சுத்தம் அப்படின்னு ஆயிடுறது அப்ப அதுல இருந்து இவ்வளவு கிடைக்கிறதுனா நித்திய சுத்த புத்த முக்த நித்திய சுத்தமாக இருக்கும் ஏன்னு கேட்டா அசுத்தி ஒண்ணு அசுத்தம் இது அப்படின்னு சொன்னோம்னா அசுத்தின்னு ஒண்ணு இது ஒண்ணு ரெண்டாயிரம் ரெண்டே இருக்க முடியாது ரெண்டு இருந்தா அது சின்னதா இருக்கும் கிரகத்தை சொல்ல முடியாது நிரதிசயமான பரிச்சேதம் வந்துடும் வஸ்து பரிச்சேதம் வஸ்து பரிச்சேதம் இல்லாத இல்லாத ஒரு பதார்த்தம்னு சொன்னால் அது நித்திய சுத்தமாகத்தான் இருந்தாலும் அது தியானஸ்வரூபமாகவும் பந்தம் இல்லாத முக்த சுவாவமாக இருந்தார் இது அதனுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை சொல்றார் அதாவது வாஸ்தவமான ஸ்வரூபம் நிருபண ஸ்வரூபம் அதே மாதிரி சர்வத்தும் சர்வசக்தி சமன்விதம்னு சொல்லி அதே பிரம்மத்துக்கு சோபாதிகமான ஸ்வரூபம் சர்வத்தும் சர்வசக்தி இதெல்லாம் இருக்கு இருக்குன்னு சொன்னா பிரசித்தம் லோக லோகத்துல பிரசித்தமாக எப்படி பிரசித்தமா இருக்கு ब्रह्मशब्दस्य हि व्युत्पाद्यमानस्य नित्यशुद्धत्वादयः अर्थात् प्रदीयन्ते பிரம்மஹதி அர்த்தாதோ அர்த்தானுபமா இந்த பிரம்மதி தாத்து இதை உற்பத்தி பண்ணும்போது இந்த தாத்வர்த்தத்தை சேர்த்து பார்க்கும்போது இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் இந்த சப்தத்திலேருந்தே கிடைக்கிறது அது மாத்திரம் இல்லை சர்வசிய ஆத்மத்வாச்ச பிரம்மாஸ்தித்வ பிரசித்தி உங்களுக்கு பிரம்ம சப்தம் வேணும்னா பிரசித்தம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா பிரம்ம சப்தார்த்தம் லோகத்துல பிரசித்தமாகுது இந்த சப்தம் பிரம்ம சப்தம் தெரியாததுனால அந்த அர்த்தத்துல நம்மளோட பிரம்ம சப்தம் பிரயோகம் பண்ண முடி பண்ண முடியாதுன்னு போகலாம் பிரம்ம சப்தத்துக்கு பிரயோகம் பண்ண தெரியல ஏன்னா விஷயம் தெரியல இப்போ அந்த விஷயம் ஆனா லோகத்துல பிரசித்தமாவே இருக்கு பிரம்ம சப்தத்துக்கு எது அர்த்தமோ அது பிரசித்தமா இருக்கு பிரம்ம சப்தம் பிரசித்தமா இல்லைன்னு வரணும் அது எப்படி சர்வச ஆத்மத்வாச்சு பிரம்மங்கிறது ஏதோ வேற ஒரு பதார்த்தம் இல்லையே நமக்கு யோசிக்கமான பதார்த்தம் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபமே தானே பிரம்மம் அப்படின்னா ஆத்மஸ்வரூபங்கிறது லோகத்துல பிரசித்தமாக லோகத்துல எல்லாருக்குமே நான் அகம் அப்படின்னு சொல்லி ஒரு வச்சுவா அவன் நினைக்கிறான் அகம்னு அவ சரியா புரிஞ்சுட்டு பேசுறாளா அப்படிங்கிற விஷயத்துல தகராறு இருக்கு ஆனா அகம்னு ஒருத்தன் பேசுறாளோ ஒரு வஸ்துவை பத்தி அதனால எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கிறதுனால இந்த ஆத்ம விஷயங்கிறது சர்வதா லோகத்துல பிரதிபலமாக அதான் சொல்றார் சர்வோகி ஆத்மாஸ்தித்வம் பிரத்யேகி நான் இருக்கேங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எப்படி தெரிகிறது அது கேட்க முடியாது சுப்பிரகாசத்வார் தெரியும் நான் இருக்கேங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஒரு பிரமாணத்தை கொண்டு தெரிஞ்சுக்கிறேன்னு அப்படின்னு இல்லை சர்வம் பிரத்யேகி நாகம் நான் இல்லை அப்படின்னு ஒருத்தன் வந்து புத்தகத்தில் ஞானம் வருது எதிகி न आत्मास्तित्व प्रसिद्धि स्यात् सर्वो लोकः न अहमस्मीति प्रतीया ஆத்மாஸ்தித்வம் ஆத்ம விஷயத்துல ஒரு பிரசித்தி லோகத்துல இல்லைன்னு சொன்னால் ஒருத்தருக்குமே நான் இருக்கேங்கிற பிரதீதி வராது அகமஸ்மீதி ந பிரதீயாதுன்னு அண்மை நாகமஸ்மி அஸ்மீதி பிரதீயாதுன்னு இல்லை. நான் இல்லைன்னு ஒவ்வொருத்தருக்கும் புரியும் அப்படின்னு அர்த்தம் இல்லை நான் இருக்கேன்னு ஒருத்தருக்கும் புரியாது இந்த மேல அந்த தள்ளி போடணும் அகமஸ்மீதி நப்பிரதியா ஆத்மா தான் பிரம்மம் ஆத்மாங்கிறது தான் பிரம்மஸ்வரூபம் அதனால இந்த ஆத்ம விஷயம் பிரம்மஸ்வரூபம் லோகத்துல பிரசித்தமாக இருக்கு பிரம்ம சப்தம் ஆனா அப்பிரசித்தமாக சொல்லணும் இது பிரசித்தம் அப்ப கேள்வி வருது பிரசித்தம்னு சொன்னால் அதான் பிரசித்தமா இருக்கு அதை பத்தி என்ன விசாரிக்க வேண்டியிருக்கு அதான் ஜிஜாசையை வர முடியாது அப்படின்னு கேட்டார் எது தர்ஹி லோகே பிரம்மா ஆத்மத்வேன பிரசித்தமஸ்தி ததோ ஜாதமேவேதி அஜிஜாசியத்துவம் புனராகன்னம் தத் விசேஷம் பிரதி பிரதிபத்து உங்களுக்கு வேண்டியது என்னன்னு கேட்டா ஒரு விஷயம் தெரியணும் ஆனா அந்த விஷயத்துல சந்தேகம் இருக்கணும் சந்தேகம் இருந்தால் நம்ம ஜிஜாசை வரும் இப்ப ஆத்ம விஷயம் எல்லாருக்கும் தெரியறது தெரிஞ்சாலும் சந்தேகம் வருது சந்தேகத்துக்கு பல காரணங்கள்ல விபரிபக்தின்னு ஒரு காரணம் விபரிபக்தினா ஆத்மானா எது அப்படின்னு கேட்டா இவங்கிட்ட கேட்டா இவன்னு சொல்றான் அவன் சொல்றான் இன்னொருத்தான் எல்லாம் கேட்டால் நமக்கு சந்தேகம் வரும் இல்லையா இதான் விபரீதத்து ஒவ்வொருத்தரும் அதே ஒரே விஷயத்தை பற்றி பல விதமான அபிப்பிராயம் பேசணும்னா கேட்கறவனுக்கு இது சரியா அது சரியா அப்படிங்கிறதுனால சந்தேகம் பண்ணுவோம் இப்ப ஆத்ம விஷயத்துல அப்படிதான் சந்தேகம் பண்ணுவோம் ஆத்மானா என்ன ஒருத்தர் சொல்றான் தேகமாத்திரம் சைதன்ய விசிஷ்டம் ஆத்மா ఇది ప్రాకృతా జనా లోకాయతికాశ్చ ప్రతిపన్న లోకத்துல சாஸ்திர சம்ஸ்கார சூன்யமா இருக்கிறவாள்கிட்ட கேட்டா நீ யாருன்னு கேட்டா அவ வந்து அந்த உயிரோடு இருக்கக்கூடிய தேகத்தை தான் தான்னு சொல்லி ಕ್ಲಿಯರ್ ಚೈತನ್ಯ ವಿಶಿಷ್ಟಂ ದೇಹ ಮಾತ್ರ ಆತ್ಮ చారువాకం విచారం అని అరుదైన ఆత్మస్వరూపంలో తమ్ముడు శాస్త్రం మూలమాన చదువుతారు అధికమైన ఇంద్రియాన్ని చేతనా ఆత్మ ఇత్యవరి ఇంద్రియంగా ఆత్మ చిలకుడు ఎవరువాదం మనహ ఇత్యన్నే మనసే ఆత్మాన్ని చిలకరించారు விஞ்ஞான மாத்திரம் க்ஷணிகம் ஏகே பௌத்தம் வந்து அப்படி ஒரு அதுதான் ஆத்மஸ்வரூபம் க்ஷணிக விஞ்ஞானம் தான் இன்னொரு பௌத்தாங்கிற ஒரு ஏகதேசிகள் சூன்யமிக்கவரை அதுதான் நித்தியம் ஒண்ணே இல்லை அபாவங்கிறது தான் ஆத்மான்னு சொல்றோம் அதுக்கப்புறம் ஆஸ்திகர்கள்ல அஸ்தி தேகாதி விபரீத்தா சம்சாரி கர்த்தா போக்தா தேகம் இந்திரியம் விஜயானம் இதை காட்டிலும் தனிதான் சூன்யங்கள் தான் இல்லை ஆத்மான ஒரு பதார்த்தம் உண்டு அந்த ஆத்மா சம்சாரி கர்த்தா போக்தா சம்சாரியாக இருக்கான் கருத்திற்கும் போக்கிற்கும் வாஸ்தவமாகவே ஆச்சரியமாக இருக்கான்னு நையாயிக்காரெல்லாம் சொல்றாரு சாங்கியா என்ன சொல்றாருன்னா தேகாதி மீமாம்ச அதுக்கு ஈஸ்வர ஜீவ விஷயத்துல பாக்குறது அது அந்த மாதிரி ஈஸ்வர விஷயத்தை சொல்லும்போது அந்த கார்த்திகா அப்படின்னும் ಇದು ಮೀಮಾಂಸಕ ತಾರ್ಕಿಕ ರೆಂಡು ವೇಲಕ್ಕೂ ಸಮಾನವಾದ ಸಿದ್ಧಾಂತಂ ದೇಹಾದಿ ವ್ಯತಿರಿಕ್ತமான ஆத்மா கர்த்தா போக்தா சம்சாரி அப்படிங்கிற விஷயத்துல ரெண்டு பேருக்கும் சம்மதி போக்தங்க கேவலம் நகர்த்தா இத்தியே இது சொல்றது யாரு அம்சா அவ என்ன சொல்றாங்கன்னா ஆத்மாவுக்கு போக்திருத்தம் உண்டு ஆனா கர்த்திருத்தம் இல்லை புத்திக்கு தான் கர்த்திருத்தம்னு சொல்றாங்க பிரதானங்கிறார் ஃபர்ஸ்ட் இது வந்து இது பரியந்தம் சொன்னதுன்னா இந்த ஜீவாத்மா விஷயத்துல விருதி பற்றி ஜீவாத்மா பிரம்மங்கிறது வந்து லோகத்துல பிரசித்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலே அப்படி இல்லை அதுல கூட பிரசித்தி இருக்கு பல பேர் அதை விருதி பண்ணிட்டு இருக்காங்க ஈஸ்வராத்மா ஜீவன காட்டிலும் அதிருப்தமாக ஒரு ஆத்மஸ்வரூபம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுல வேற விருதி பற்றி இருந்துருக்கு அஸ்தி தத் வெதிரிக்தா ஈஸ்வரா சர்வஜா சர்வசக்தி இது கேஜிக்கு இப்போ சம்சாரி கர்த்தா போக்தான்னு சொன்னோடனே அந்த ஆத்மாவை காட்டிலும் தனியாக ஈஸ்வரன் சர்வஜனாகவும் சர்வசக்தியாகவும் ஈஸ்வராத்மாவும் இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றா நையாரிகாலாம் சொல்றா சித்தாந்தி என்ன சொல்றாருன்னா எல்லாமே இருக்கு நீங்க சொல்ற ஆத்மஸ்வரூபமும் இருக்கு அந்த தத் எதிர்த்தா ஈஸ்வரகான்னு சொல்ற ஈஸ்வர ஸ்வரூபம் இருக்கு ஆனா அந்த ஈஸ்வர ஸ்வரூபம் இந்த ஜீவா கர்த்தஸ்வரூபம்னு சொன்னாங்க இந்த ஸ்வரூபமும் அந்த ஸ்வரூபமும் ஒண்ணு ஆத்மா சோக்துமித்யபதி தத்வதிரிக்தா ஜீவ வதிரிக்தா ஈஸ்வரா சர்வஜா சர்வசக்தி அப்படின்னு சொன்னாலே சொன்னது போக்தான்னு ஒரு ஆத்மா சொன்னாலே அந்த ஆத்மாவுக்கு ஸ்வரூபமாக இருக்கார் இந்த ஆத்மாவும் அந்த ஆத்மாவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லல இந்த ஆத்மாவும் அந்த ஆத்மாவும் ஒண்ணுன்னு சொன்னா விசேஷ விசேஷமா ரெண்டு விஷயத்த ஒன்னா பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லல இந்த ஆத்மாவுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் ஸ்வரூபம் ஒன்று ஒரே ஸ்வரூபம் தான் இந்த ஆத்மாவாகவும் அந்த ஆத்மாவாகவும் இருக்கு சம்சாரி கர்த்தா போக்தாவாகவும் அசம்சாரி சர்வஜா சர்வசக்தி அப்படியாகவும் ஒரே ஆத்மஜீவிதமும் இருக்கு உபாதியாக ரெண்டு விதமான தேர்வு இப்படி சில பேர் சொல்றாங்க அதாவது வேதாந்த வேதாந்தம் படிச்சவா அப்படி சொல்றாங்க போக்தான்னு சொன்னா கடைசியில் இவங்க ஜீவாத்மான்னு எடுத்துக்கலாம் சாட்சின்னு போட்டிருக்காரு ஜீவாத்மா ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபமும் அதனுடைய ஸ்வரூபமும் ஒன்று பரமாத்மாவுடைய ஸ்வரூபமும் உபாதியால பார்க்கும்போது ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற அவன் சர்வஜனா சர்வசக்தி மாயா உபாதிகரா இருக்கிறார் ஏவம் பகவக விப்ரதிபன்னா யுக்தி வாக்கிய சதாபாத சமாசிரயா சந்தா இப்படியாக ஆத்ம விஷயத்துல சில பேர் யுக்திகளையும் சில வாக்கியங்களையும் தன்னுடைய யுக்தி ஆபாசங்களையும் வாக்கியாபாசங்களையும் கொண்டு வாக்கியாபாசம்னா அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தத்துக்கு ஆத்திரம் இல்லை இவன் நினைச்சுக்கிறதா இந்த அர்த்தத்தை சொல்றதுக்காக இந்த வாக்கியம் வந்துருக்கு தப்பான யுக்திகளை யுக்தியாபாசம்னு சொல்றது அப்பேற்பட்ட யுக்தி வாக்கியம் யுக்தியாபாசம் வாக்கியாபாசம் இது எல்லாருக்குமே வச்சிருந்து ஒவ்வொருத்தர் ஆத்ம விஷயத்துல ஒவ்வொரு மாதிரியான அபிப்பிராயத்தை சொல்றாங்க இப்படி இருக்கும்போது நாம தடக்கமா இருக்கிறவள் ஜெரி எர்மியரோர பக்கட்ட இதுதான் ரேதே அபிநிஷேலி பத்தவாதம் முன்னால் அதுக்கு தெளியாக இருக்க முடியும் அதனால அதாவது தீனல் கேவி சேத்துனா ஆத்மா சாக்போக்திருத்ய பரே அபிநி வேதாந்தில் சொல்லுதரை அப்படிங்கிறது தான் நான் பாத்து புரியுது ஆத்மா சாக்போக்திருது சேதாந்திக்கு சொல்லுறா சம்ப்ர ஆத்மான்னா சரூபம் ஆத்மா அந்த போக்தாருடிய சரூபமும் அதனால அப்படி விளக்கம் பண்ணனும் இந்த ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபமும் பரமாத்மாவுடைய ஸ்வரூபமும் ஒன்று போக்தான அந்த ஈஸ்வரன் சொன்னோம் இல்லையா ஈஸ்வரா சர்வஜா சர்வசக்தின்னு ஒரு ஸ்வரூபம் சொன்னோம் இல்லையா அந்த ஸ்வரூபமும் போக்தாங்கிற ஸ்வரூபமும் ஒண்ணு ஆத்மா சபோக்து ஆத்மா ஆத்மசக்தா அப்புறம் ஸ்வரூபவாக்கி இது வேதாந்த இது சித்தாந்தம் இப்போ இவ்வளவு தூரம் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கிறது தடஸ்தனா இருக்கிறவன் மனுஷன் அவிக்காரிய விசாரம் பண்ணாமல் இதுதான் சரி அப்படின்னு சொல்லி தன் மேல ஒரு சிறந்தையாக ஒரு விஷயத்தை புரிந்து போனானே ஆனால் அப்ப என்னாகும் எக்கிஞ்சி பிரதிபத்தியமான இத்தனை பட்சங்கள்ல ஏதோ ஒரு பட்சத்துல தன்மனதாக இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி வச்சிருந்தானே ஆனால் நிஸ்ரேயசா பிரதிகன்னேக அனர்த்தஞ்சரியா இவனுக்கு எந்த பலன் எனக்கு வரணுமோ நிச்சயம் மோட்சம் அது இல்லாமல் போகலாம் அதே சமயத்துல இல்லாமல் போகலாம் மட்டும் இல்லை ரெண்டாவது வேற வந்துட்டு அனர்த்தம் வேற வந்து அது அந்த இதுல போயிட்டான்னா சார்வாத மதத்துல சார்வாத மதத்துல போய் தேகம் தான் ஆத்மா அப்படின்னு சொன்னா தேக மகியா அப்படின்னு பிரஜாபதி உபதேசம் பண்ணினதாக விரோஜன பிரச்சாரம் பண்ணான் அந்த பிரகாரம் பார்த்தோம்னா அவனுக்கு ஒரே அனர்த்தம் தான் வரும் ஏன்னா பாப அவனுக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லாமல் போடணும் அப்புறம் அனர்த்தம் இல்லாமல் தஸ்மாத் తస్మాత్ பிரம்மஜிஜாசோபன்யாசமுகேன இப்போ என்னாச்சு இவ்வளவு நிமிடத்தை பார்க்கும்போது எது பிரம்மம் எது ஆத்மா கோன ஆத்மா கிம் பிரம்மா அப்படின்னு ஜிஜாசம் வந்து ஒரு ஆத்மஸ்வரத்துக்கு உண்மையான ஆத்மா எதுவாக இருக்கலாம் அப்படின்னு ஜிஜாசை வந்து இந்த ஜிஜாசையால அவன் விசாரம் பண்ணி பார்க்கலாம் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு எது சாதனமோ அந்த பிரமாணம் எப்படி ஆத்மஸ்வரூபத்தை சொல்லி கொடுக்குறது அப்படின்னு ஆத்ம பிரமாண விசாரம் பண்ணுறான் ஆத்ம விசாரம் சொன்னால் ஆத்ம பிரமாணமான ஸ்ருதியை விசாரம் பண்ணுறான் வேதாந்த வாக்கிய மீமாசா வேதாந்த வாக்கிய விசாரம் அது அவிரோதி தர்க்கோபகரணா விசாரம் பண்றதுன்னு ஆரம்பிச்சுட்டோம்னா அந்த விசாரத்துல தர்க்கத்துக்கு ஒரு சகாயம் யுக்தி இல்லாம விசாரம் பண்ண முடியாது யுக்திங்கிறத சாத்திகாருடைய யுக்தியும் பூர்வீமாம்சையில சொன்ன யுக்தி எல்லா யுக்தியும் நம்ம எடுத்துக்க வேண்டியதான் இவதான் வேதாந்தத்துக்கு விரோதம் இல்லாத யுக்தியாக தது அவிரோதி தர்க்கோபகரணம் நிஸ்ரேயசம் பிரயோஜனா இந்த ஆச்சாரத்து விசாரத்தினுடைய பிரயோஜனம் என்ன கடைசியில நிஸ்ரேயம் பிரஸ்தூயதே இப்படியாக இந்த இதில் இந்த மீமாம்சா சாஸ்திரங்கிறது ஆரம்பிச்சிடும் வேதாந்த மீமாம்சா சாஸ்திரங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விசாரம் பண்ண வேண்டிய ஒரு விசாரமாக இருக்கு இதனால இந்த விசாரம் பண்ணதுனால தான் பிரம்ம ஜானம் கிடைக்கும் அப்பதான் மோக்கம் கிடைக்கும் இது சார்த்தம் சார் அவிரோதி சாட்சா உபகரணம் நம்ம வந்து இந்த வேதாந்த என்ன சொல்றதுன்ற அதோட தாற்பயம் என்னங்கிறது நம்ம இந்த தர்க்கத்து மேல எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் அப்போ வந்து தர்க்க வேதாந்த அனுசாரி அப்படின்னு எனக்கு சந்தேகம் கேட்டால் வேதாந்தத்துக்கு இந்த தர்க்கம் விரோதி அல்லது விரோதி இல்லை அப்படிங்கறத முன்னாடியே தீர்மானம் பண்ணாதான் தான் எந்த தர்க்கத்தை நாம் இதுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கறத புரியும் இல்லையா இப்போ வேதாந்தத்தினுடைய தாற்பயமே தெரியாத சமயத்தில் இந்த தர்க்கத்தை நாம் எடுத்துக்கணுமா வேண்டாமா இதுக்கு அவிரோதியா விரோதியான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியாது இல்லையா வேதாந்த தாற்பயம் தெரிஞ்சு கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் இந்த தர்க்கமே தேவையில்லையே தாற்பய நிர்ணயத்துக்கு அனுகூலமான தர்க்கம் நீங்க தாற்பய நிர்ணயத்துக்கு அனுகூலமான எந்த தர்க்கம் வரும் அதுதான் இப்ப பாருங்க தர்க்கத்துல வேதாந்தத்தோடு சம்பந்தப்படாத பல தர்க்கங்கள் இருக்கு ஒரு இருக்கு இப்ப ஆத்மஸ்வரூபம் கர்த்தா போக்தாராம் பிரதிதேகம் ஆத்மா சின்னம் தான் இத்தியாதி விஷயத்துல பல விதமான யுக்திகள் சொல்றாங்க இந்த யுக்திகள் நேரடியாக ஒரு விஷயத்தை பிரதிபாதனம் பண்றதே தவிர வேதாந்தத்துக்கு இது தாத்பரியம்னு சொல்லுவீங்களே ஆத்மபேதத்தை நையாயிகள் நானாத்மானோ வியவஸ்தாதா சுக துக்கங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கிறதுனால ஒவ்வொரு சரீரத்திலும் ஆத்மா ஒவ்வொருத்தனாக இருக்கான் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தார் இது இவர் இதை சொல்லல வேதாந்தம் இதை சொல்றதுன்னு சொல்றதுக்காக இந்த யுக்தியை அவர் உபயோகப்படுத்துகிறார் இல்லையா அப்ப வேதாந்தங்கிற ஒரு வாக்கியத்தினுடைய தாற்பயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு சில யுக்தி இருக்கு அந்த யுக்தி ಉಪಕ್ರಮ ಉಪಸಂಹಾರೋ ಅಭ್ಯಾಸೋ ಅಪೂರ್ವತಾ ಫಲಂ அர்த்தவாத உபபக்தி லிங்கம் தாத்பரிய நிர்ணய இந்த லிங்கம் தான் இங்க தது அபிரோகி கர்த்தம் ஏன்னா வேதாந்தத்துடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய யுக்தி இதுதான் அதுக்கு உபயோகப்படக்கூடிய யுக்தி அந்த யுக்திக்கு முன்னாடி நமக்கு தாத்பரியம் தெரியாது ஆனா இந்த யுக்தியான வேதாந்தத்துக்கு எந்த ஒரு தாத்பரியம் நிர்ணயம் ஆறுதோ அந்த தாத்பரியத்தை நம்ம அப்படியே ஏற்றி முடியும் லிங்கானுசாரியா இதுதான் தர்க்கம் அது गाम्भीर्येण श्रुति स्मृति न्याय कलापोप அதனால இந்த மாதிரி தர்க்கங்கள் தாற்பரிய நிர்ணாயகமான எல்லா தர்க்கம் இதுல உபகிரமோசம்ஹாரம் மாத்திரம் தான் இல்லை என்ன இல்லை மீமாம்சையில சொல்லக்கூடிய எத்தனையோ நியாயங்கள் இதுக்கு சகாயம் பண்ணும் அதனால அது எல்லாமே இருக்கணும் அது மாத்திரம் இல்லை தர்க்கத்தில் சொல்லக்கூடிய அனுமான பிரயோகங்கள்லாம் இதுக்கு இந்த தாற்பரிய லிங்கங்கள் இருக்கு இது எல்லாமே அனுமான பிரயோகங்களும் நீ நிர்ணயம் பண்ண வேண்டியிருக்கு அதனால அந்த தர்க்கசாஸ்திரத்துல சொல்லக்கூடிய பிரமாணங்கள்லாம் தேவைப்படும் ஆக வேதாந்த வாக்கிய தாத்பரியத்தை நிர்ணயம் பண்றதுக்கு எந்த தர்க்கங்கள்லாம் வேணுமோ அதையெல்லாம் வந்து தாத்பரிய அவிரோதி தது அவிரோதி இது நிர்ணயம் ஆனதுக்கு அப்புறம் இதோட சம்பந்தப்படாமல் இதுக்கு விருத்தமாக ஒரு அர்த்தத்தை சொல்லக்கூடிய யுக்திகள் இருக்கு அந்த யுக்திகளை நான் எடுத்துக்க மாட்டேன் அது விரோதி அது உபகரணமாக எடுத்துட்டால் பொருள் மூலமே பொருள் அதனால இப்பேற்பட்ட இந்த மீமாம்சா விசாரங்கிறது ஆரம்பிக்கப்படுறது